நான் ஏது என்ற வினாவிற்கு அருமையாக ஆன்ம விளக்கம் தந்து நம்முடைய மேகண்ட தேசியவர்கள் விடையாக அருள் செய்தார்கள் அடுத்த வினா நீ ஏது என்பது அடுத்த வினா நீ ஏது என்பது அதற்கு விடை கூறக்கூடிய பாடல் இருபத்தி ஏழாவது பாடல் அதிலே சொல்லிட்டார் பாருங்கள் குன்றா அருளாலே என் வடிவு கொன்றாத நுண்முருவம் போதிய எப்படி எட்டு வினாக்களை கேட்ட பாடலிலே சிவன் ஏது என்று படக்கையிலே கேட்காமல் நீ ஏது என்று கேட்டாரோ அதுபோல இப்போது அந்த வினாவை மீண்டும் விண்ணப்பிக்கின்ற முறையிலே சொல்லும் போதும் நும் உருவம் போதி உம்முடைய இயல்பை போதித்தருள வேண்டும் சிவமாகிய உம்முடைய ஏனென்றால் அன்று ஆணினரில் இருந்து சகாதியருக்கு அருள் செய்த பெருமான் தான் இன்று மெய்கண்டானாக மானுட சட்டை தாண்டி நம் முன்னர் ஞானாசிரியராக எழுந்துள்ளிருக்கின்றார் சைவ சித்தாந்தத்தில் உள்ள இந்த ஞானாசிரியர் பற்றிய கொள்கை என்ன சொல்வார்கள் மானுட சட்டை தாங்கி வருகிறது திரும்ப உபசாரமா சொல்லல உண்மை குருவே சிவன கூறின நன்றி என்று ஏகாரம் போட்டு சொல்வார் திருமூல குருவே சிவன் அதாவது குரு சிவனே என்று அப்படி அந்த ஏகாரத்தை இருக்கிற கூட தேட்டம் குருவாக எழுந்துள்ளவரோ சிவனே சித்தம் இறையே சிவகுருவாமே சிவகுரு இறை என்பதே சித்தம் ஆகவே குருவே சிவனென கூறிட நன்றி என்ற வாக்கிற்கிணங்க சிவபெருமான் தத்துவ ஆன்மாவை ஆட்கொள்ள எப்படி வருகின்றார் மானுட சேட்டை தாங்கி வருகின்றார் சொல்லுவோம் என் மானுட உடம்பெடுத்து வருகிறான் சொன்னானே ஏன் மானுட சட்டை தாங்கி வருகிறான் சொல்றோம் என்று திருப்பி பாயிண்ட் பண்ணுவான் திருப்பி பாயிண்ட் உடம்பு பெருமானுக்கு சட்டை போலதான் சட்டை என்பது இடம் மேல் அணியப்படுவது உடம்பின் மேல் அணியப்படுவது சட்டை அப்ப இந்த மானிட உடம்பே சட்டை அப்படின்னா இந்த சட்டையை மானிட உடம்பாகிய சட்டையை அணிந்திருக்கின்ற உடம்பு இருக்கு மானிட உடம்பு சட்டைன்னு சொல்லியாச்சு இந்த மாநில உடைய சட்டையை அணிந்திருக்கின்ற உடம்பு எது என்றால் அது இருக்கின்ற ஆன்மா அந்த ஆன்மா மும்மலங்களை நீங்கி முட்டி பெற்று விட்டது கையாயத்தில் இருந்து பரஞ்சோதி முனிவர் ஆகாய மாற்றமாக செல்கின்றார் திருவண்ணூரை கடந்து செல்ல முடியவில்லை எவ்வளவு அற்புதமான விஷயமா இருக்கு நம்முடைய பயணம் தடைபடுவதை உணர்கின்றார் அப்ப இந்த திருவண்ணூருக்கு நம்ம இறங்கணும் இதெல்லாம் நம்ம இறங்கணும் என்று திருவள்ளுவர் குறிப்பிருப்பதை உணர்கின்றார் திருவண்ணூருக்கு இறங்கி வருகின்றார் அச்சுத கலப்பாளரின் அருமை புதல்வராகிய சுவேதவன பெருமாள் இரண்டு வயது குழந்தையாக இந்த திருவண்ணூரிலே இருக்கிறார் அவருடைய முன்னை தவத்தின் ஆட்சியையும் இப்போது அதன் விளைவாக இப்போது இருக்கின்ற பரிபக்குவத்தையும் உணர்ந்து அவருக்கு சிவாகம உபதேசம் செய்ய வேண்டும் என்ற திருவருள் குறிப்பை அவர் உணர்ந்து வேதான பெருமாளுக்கு சில சில சிவாகம உபதேசம் செய்து சிவஞான போதம் என்ற நூலாக அதை நீதியில் இயற்றி அருள வேண்டும் என்று பணித்து சொல்கின்றார் மேலும் தம்முடைய ஞானாசிரியராகிய யாரு பரஞ்சோதி முனிவருக்கு திருவிளையாடல் புராணம் செய்த பரஞ்சோதி முனிவர் பேரு மீகந்தாருடைய ஞானாசிரியராகிய பரஞ்சோதி முனிவர் பேரு இவர் கைலாயத்த முனிவர் தம்முடைய ஞானாசிரியராகிய சத்திய ஞான தரிசனிகள் அந்த திருநாமத்தை சத்திய ஞானம் மெய் தரிசினி கண்டான் மெய் கண்டான் என்று திருநாமம் சொல்லி சிவஞான போதத்தை அருள் செய்ய ஆணையிலிருந்து செல்கின்றார் இப்ப சிவபெருமான் பரஞ்சோதி முனிவராக வந்து மெய்கண்டாய் ஆட்கொண்டார் சுவேதன பெருமாளை ஆட்கொண்டார் அந்த இயற்பெயரையும் ஆசிரியர் நூலின் முடிவிலே குறிப்பிடுவார் பாருங்க இல்லையா சுவேதவன் இந்த இயற்பெயர் சிறப்பு மாயிரமும் குறிப்பிடுகின்றது உண்மை விளக்கமும் குறிப்பிடுகின்றது அப்படி அருள் பெறும்போது அந்த ஆன்மா என்ன ஆகிவிடுகின்றது பாச பாசத்திலிருந்து விடுபட்டு சுகத்தோடு ஒன்றி சுகமாகி விடுகின்றது அந்த முக்தி பெற்ற ஆன்மா சிவத்திற்கு திருமேனி திருமேனி மேல அணிப்பது சட்டை அதான் நம்ம இந்த இடத்துல ஞாபகம் அந்த முத்தான்மா இருக்க பாசத்தை நீங்கி சிவமயமாய் விளங்குகின்ற முத்தான்மா தான் அந்த சுவாமிக்கு திருமேனி அப்போ அந்த முத்தான்மாவுடைய சரீரம் சட்டையாகுது அதனாலதான் அந்த மானிட உடம்ப சட்டை உடம்பு சுவாமிக்கு உடம்புன்னு சொல்றது இல்லை சட்டைன்னு அந்த முத்தான்மாவை நமக்கு சரீரமாக கொண்டு அந்த முத்தான்மாவின் சரீரம் ஆன்மா முக்கியம் அடைஞ்சிருக்கலாம் ஆனா சரீரம் எந்த காலத்துல நீங்களும் என்று விதிக்கப்பட்டதோ அந்த காலத்துல தான் நீங்கும் அதுவரை சரீரம் நீங்காது அந்த சரீரத்தில் உள்ள ஆன்மாவும் ஆன்மா முத்தியே அடைந்தாலும் சரி அந்த சரீரம் எடுத்து வாழ்கின்ற ஆன்மா முத்தியே அடைந்து சீவமுத்தராக இருந்தாலும் சரீரம் எந்த காலத்தில் நீங்கணும்னு விதிக்கப்பட்டதோ அப்பதான் நீங்கும் அதுவரை இருக்கும் அதுவரை அப்படி இருப்பது ரொம்ப விசேஷம் மற்ற ஆன்மாக்களுக்கெல்லாம் வேறொரு கிடைக்கும் உடனடியா பரமத்தை அடைஞ்சு போயிட்டா அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் பெரிய பயன் இவன் தரிசித்தாலே அபுத்தி பூர்வமா தரிசித்தாலே பயன் உண்டு அவர் நடந்து செல்கின்ற செல்கின்றார் திருவடிப்பட்டேன் புல்லு கூட அதுவும் பிறவிதானே எத்தனை புல்முதலாம் பெற்றதெல்லாம் நம்மளுடைய சொத்துமே என்ன ஒரு தோய்ந்ததற்கன் கைமாறுகின்றார் குணாசனியார் அப்படி உருகி பாடுகின்றார் நமச்சிவாயமூர்த்திகளை நோக்கி நமச்சிவாயமூர்த்திகளாக இப்படி திருவுருவம் கொண்டு சிவபெருமான் விளங்குகின்றார் என்றால் திருவாரூரிலே விளங்குகின்றார் என்றால் அப்படி நடந்து போகும்போது அந்த திருவடிப்பட்டு அது புல்லு மேல பட்டு அந்த புல் பிறவிகளுக்கு ஆன்மா கூட உய்யும் இப்படி பல பிறவிகளில் இருக்கின்ற ஆன்மாக்களும் உய்ய வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு திருவுருவம் கொண்டு வந்ததற்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று மூன்றாவது குருமூர்த்திகள் உறுதிப்பாடுகிறார் ஆகவே ஞானாசிரியர் திருமேனி ரொம்ப அற்புதமானது உழுமுதல் பரம்பொருளாக சிவபெருமானை மூன்று இடங்களிலே வழிபட சொல்லியிருக்கின்றன சிவாகமங்கள் குரு லிங்கம் சங்கமம் இப்படி வழிபடணும்னு சொல்லக்கூடியவரே அந்த உபதேசிக்கக்கூடியவனே குரு தான் அதனால குரு வழிபாடு மிக பிரசித்தமான அப்படினாலே அந்த முத்தான்மாவையே தனக்கு சரீரமாக கொண்டு அதனுடைய சரீரத்தை தனக்கு சட்டையாக கொண்டு பெருமான் வருகின்றோம் மானுட சட்டை தான் வருகின்றோம் இந்த மானுட சென்னனுடைய மகத்துவத்தை நம்ம சைவ சித்தாந்தத்தின் மூலமாகத்தான் தான் நம்ம தெரிந்து போற்ற முடியும் ஆகவே அந்த ஆளின் கீழிருந்து உபதேசித்த அந்த தென்முக கடவுளே இன்று நாம் ஆசானாக வந்துள்ளான் என்று தெரிந்து ஒன்றாத சிவன் உருவம் என்று சொல்ல கேட்காம ஒன்றாத நுண்ணுருவம் போதியீர் என்று சொல்லியிருக்கின்றார் அன்றாடி இருந்தால் நம் ஆசான் என அண்டாவளில் இருந்தால் அன்றாரில் இருந்தால் நம் ஆசான் என தெளிந்து ஒன்றாத நம்மூருவம் போதியீர் என்றானே மானுடச் சட்டையின் மாண்புரைக்கும் சித்தாந்த தேனமுதில் நெஞ்சே திளை குன்றா அருளாலே கூறினீர் என்படிவு இதுதாரும் மும்மரங்களை பற்றி விளக்கிய வேண்டியவர் மட்டுமல்லாமல் ஆன்மாவாக இருக்கின்ற அடியனை அடியன் ஆன்மா என்ற முறையில் உள்ளபடி உணர்வதற்கு உதவி எழுதினீர்கள் இனி அழிவில்லாத உங்களுடைய இயல்பை போதித்து அருள வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் மெய்கண்டார் போதிக்கின்றார் என்னவென்றால் நின்றருக்கண் கண்ணுக்கு காட்டுமா போலே உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நான் அடுக்கன் என்றால் சூரியன் அடுக்கணவன் அறநூறு அல்லனோ அப்பர் தேவா அடுக்கன் பாதம் வணங்குவது அந்தியில் சந்தி காலத்துல நம்ம சூரியனை வழிபடுகின்றோம் ஆனால் என்ன கருத்தோடு வழிபடுகின்றோம் அந்த சூரியன் கூட அந்தரியாமையாக இருப்பவர் சிவபெருமான் என்ற கருத்தோடு வழிபட வேண்டும் அடுக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அடுக்கனாவான் அறநூறு அல்லனோ இதற்கு நான் வரை ஈசனே அவன் தான் என்று சொல்கின்றான் ஆகவே அருக்கன் என்றால் சூரியன் நின்ற அருக்கன் அருக்கனானது சூரியனானது இருந்து கொண்டு என்ன செய்கின்றது கண்ணுக்கு காட்டுமா போலே கண்ணுக்கு ஒளி தந்து காட்டி உதவுகின்றது கண்கள் என்னதான் குறைபாடு இல்லாத கண்களாக இருந்தாலும் நன்றாக காணும் திறன் கொண்ட கண்களாக இருந்தாலும் இருளிலே மாட்டிக்கொண்டன என்று சொன்னால் எப்படிப்பட்ட சிறந்த கண்ணாலும் எதையும் பார்க்க முடியாது இல்லையா என் கண்ணுக்கு கிட்ட பார்வை தூர பார்வை ஒன்றும் கிடையாதுதான் இன்னைய நாள் வரைக்கும் நான் ஒன்றும் கண்ணாடியே போடலை அப்படின்னு நான் பெருமையாக பேசி கொண்டாடவும் இருட்டில் இருக்கிறேன்னு வைங்க எதை பார்க்க முடியும் உங்க கண்ணு தான் ரொம்ப விசேஷமான கண்ணாச்ச என்ன பார்த்து பொருளெல்லாம் எடுத்து விடுங்க எடுத்துட்டாங்கன்னா எழுத முடியுமா பொறியா வெளிச்சம் வரட்டும் அதிரவன் காட்டினால்தான் இரவு நேரத்தில் மற்ற விடக்கூடியவர்கள்லாம் இருந்தாலும் எல்லா ஒளிகளுக்கும் மூலமான ஒளி கதிரவன் ஒளி என்று சொல்வார்கள் அந்த கதிரன் ஒளியும் பெருமானுடைய திருமேனி ஒளிதான் நாயகன் கண் அயப்பால் நாயகி புதைப்ப எங்கும் பாயிருளாகி மூட அம்பாள் என ஒரு விளையாட்டா திருவிளையாட்டாக சுவாமியினுடைய இரண்டு கண்களையும் பொத்திக் கொண்டாராம் ஒரு திருவிளையாட்டு மணியா போன் விளையாடுறாங்கன்னு அவங்களுடைய பொழுதுபோக்காக விளையாடுறாங்க நமக்கு சில உண்மைகளை உணர்த்துவதற்காக திருவிளையாடல்களை மேற்கொள்கின்றார்கள் நாயகன் கண் நயப்பால் நாயகி புதைப்ப எங்கும் பாயிருளாகி மூட பறிந்து உலகினுக்கு நேற்று தூய நேர்த்திதத்தினாலே சுடரொளி கொடுத்த பண்பில் தேயமான ஒளிகளெல்லாம் சிவனுடன் தேசதென்னார் என்று அருளந்து சிவன் அவர்கள் அற்புதமா சொல்றார் அருளந்து சிவன் நமக்கு என்னதான் சொல்ற எல்லாம் சொல்லிட்டார் நாயகி நாயகியாகிய உமாதேவியார் அப்படி திருவிளையாட்டாக பெருமானுடைய இரண்டு விடிகளையும் ஒட்டி மறைத்த உடனே உலகமெங்கும் இருள் சூழ்ந்து விட்டலாம் சூரியன் ஒளி தருகின்றது இரவில் சந்திரன் அந்த ஒளியை பெற்று சந்திரன் ஒளி விளங்குது சூரிய சந்திரங்கள் நட்சத்திரங்கள்லாம் நிறைய இருக்கின்றன அப்புறம் என்னன்னா எல்லா ஒளிக்கும் மூலமான ஒளி பெருமானுடைய திருமேனி ஒளி ஏதோ அவருக்கு உருவம் இருக்கிறதுனால அவரும் நம்ம மாதிரி ஆளு நினைச்சிடாதப்பா அந்த உருவத்தோட சிறப்பை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு உருவ திருமேனிய இப்படி ஒவ்வொரு பாடலையா எடுத்து எடுத்து சொல்றாரு செட்டியார் இந்த இரு விழிகளையும் தேவையார் அழைத்த உடனே உலகமே இருந்து போச்சு உலகத்தின் மீது கருணை வைத்து மூன்றாவது விழியாகிய நெற்றிக்கண்ணை தேர்ந்து அந்த நெருப்போடியை உலகத்திற்கு வழங்கி காத்தருளினார் என்பது புராண வரலாறு அப்பர் பெருமானும் இதை தச புராணம் என்று சொல்லக்கூடிய நான்காம் திருமுறை பதிவத்திலே குறிப்பிடுகிறார் நான்காம் திருமுறையிலே தச புராணம் என்று ஒரு பதிவம் உள்ளதோ அதிலே பார்க்கிறேன் உலகத்தை பொறுத்தவரை சூரியன் தான் உலகத்திற்கு ஒளி வழங்கிக் கொண்டிருக்கிறது என்னதான் நல்ல கண்ணா இருந்தாலும் இந்த சூரியன் வந்து இருளை போக்கி சூரியனுடைய ஒளிக்கும் மூலம் பெருமான் தான் அதுக்காக அந்த வரலாற்றை சொன்னேன் இந்த பாடலுக்கு வருவோம் இந்த இருளில் கண்கள் மாட்டியிருக்கும் பொழுது அந்த இருளை போக்கி கண்ணுக்கு காட்சியை கண்டு உதவுவது எது சூரியன் தான் எப்படி கண்ணுக்கு சூரியன் காட்டி உதவுகின்றதோ அதுபோல உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் அதுபோல சிவமாகிய நாம் உன் அறிவில் பொருந்திருந்து ஆன்மாவாகிய உனக்கு அறிவித்திருவோம் என்று கூறுகின்றார் இதன் மூலம் என்ன தெரியுது இந்த ஓமை மூலமாக இந்த ஓமை மூலமா நமக்கு என்ன தெரியுது ஆன்மா கண் போன்றது சிவம் கதிரவன் போன்றது கதிரவன் எப்படி இருளை போக்கி கண்ணுக்கு காட்சியை தருகின்றானோ அதுபோல சிவம் வந்து ஆன்மாவின் அறியாமையை போக்கி ஆன்மாவுக்கு அறிவை அறிவு விளக்கம் தருகின்றான் அறிவை தருகின்றான்னா அறிவை தரு தருதல் என்பது ஒரு பொருளை கொடுப்பது போல இல்லை அறிவு ஆன்மாவுடைய குணம் இப்ப கண்ணுக்கு ஒளி இருக்கதான் செய்யுது ஆனா கண்ணுடையால என்ன பண்ண முடியல இருளை அடக்கி அல்லது இருளை போக்கி தானே பார்த்துக்கிட முடியும் இருளை இருளின் சக்தியை அடக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குல்ல கண்ணுக்கு சூரிய ஒளி நல்லா இருளை முற்றிலுமா ஒடுக்குது இன்னும் விளக்கு இருந்ததுன்னா அந்த அளவுக்கு இருள் ஒடுக்குது ஒரு தீக்குச்சியை அப்படி போ அப்படி கட்டி இப்படி காட்டினா அந்த சின்ன நெருப்பு கூட அந்த சின்ன தீப்பொறி எரியிற வரைக்கும் இருக்க கொஞ்சம் ஒடுகுது ஆனால் அந்த தீக்குச்சியில எரியக்கூடிய அந்த சின்ன சுடர் ஒடுக்கிற அளவுக்கு கூட நம்ம கண்ணால தானே என்ன பண்ண முடியல இருள ஒடுக்க முடியல நம்ம ஒளி ஒளிபடுத்திய கண்ணு தானே எந்த குறையும் இல்லாத கண்ணு தானே கொஞ்சம் இந்த இருளின் சக்திய இந்த கண்ணை ஒடுக்கட்டுமே கொஞ்சம் பார்க்கட்டுமே அப்படின்னா முடியாது அதுக்கு வேறு ஒளியின் துணை கண்ணுக்கு அவசியமாகிறது இன்றியமையாகிறது அதுபோல ஆன்மா அறிவு பொருள் சித்து பொருள் வியாபக பொருள் என்றெல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்றாங்க சில பேர் நாம என்ன சொல்றோம் இந்த ஆன்மா ஆணவ மனத்தால் அறிவு மறைக்கப்பட்டது எப்படி அந்த தீக்குச்சி அளவுக்கு ஒரு சிறிதளவு அந்த இருளை போக்கக்கூடிய ஆற்றல் கூட நம்ம கண்ணுக்கு இல்லையோ இருள் அகப்பட்டா அகப்பட்டு இருக்க வேண்டியதான் ஏதாவது ஒளி வந்து இருளை போக்கி காட்டினாதான் கண்ணால பார்க்க முடியும் கண்ணால ஒரு சிறிதளவு கூட கொஞ்சிட்டும் கூட இருளை இணைக்க முடியாது அகற்ற முடியாது அது மாதிரிதான் ஆன்மா கண் அறிவை கொண்டு தனக்கு அறியாமையை செய்யக்கூடிய அந்த மல சக்தியை ஒரு குடியளவு கூட ஆன்மாவால் ஒதுக்க முடியாது ஆணவமல ஆற்றலை ஒரு குடியளவு கூட ஒதுக்க முடியாது நம்ம ஆன்மாவாக நம்மால கொஞ்சம் ஆணவமர சிவபெருமான் படைச்சாதான் உண்டு இப்பெல்லாம் பாருங்க நமக்கு அறிவு விளங்கி கொண்டிருக்கின்றது இது நம்முடைய சாமர்த்தியத்தினால் விளங்கவில்லை நேற்று நம்ம சிந்திச்ச பாடத்தை நினைச்சு பார்க்கிறோம் சிவபெருமான் நமக்காகவே அனந்தேஸ்வரன் ஒருவரை நியமித்து அவர் சுத்தமாதையில பிறவி இருக்கக்கூடிய அளவுக்கு புண்ணியம் செஞ்சிருக்க ஆன்மா அதனால அவருக்கு அனந்தேஸ்வரனுக்கு ஒரு பதவி ஒரு போஸ்டர் கொடுத்து அவர் மூலமா காலம் நியதி கலை வித்தை இந்த தத்துவங்கள் எல்லாம் கோர்த்துவிட்டு அந்த கலை என்ற தத்துவத்தை கொண்டு நம்ம ஆணவ மரத்தை கொஞ்சம் போக்கி நம்ம கிரியாசக்தியை தூண்டி வித்தை என்ற தத்துவத்தை கொண்டு நம்ம ஞான சக்தியை தூண்டி அடாகங்கிற தத்துவத்தை கொண்டு நம்ம இச்சா சக்தியை தூண்டி இந்த உலகத்தை அறியலாம் அனுபவிக்கலாம்ங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு கணமும் கொண்டிருக்கின்றது கலை மனமறைப்பை போக்கலைன்னா மனம் முழுமையா நம்ம அறிவை மறைச்சிடும் அப்ப நமக்கு அறிவு ஒரு சிறிது கூட விளங்காது எனவே இந்த அறிவு விளக்கம் நம்முடைய ஆற்றலாம் இல்லை இதை நம்ம பஞ்சபூத உலகத்தில் வாழ்வது கொண்டே அறியலாம் பூமி நம்மை தாங்குவது நம்முடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அல்ல ஏதோ அது நடுக்காம இருக்குது அதனால நம்ம தாங்கி கொண்டு இருக்கிறது ஒரு நடுக்கம் வந்தா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் விஞ்ஞான வளர்ச்சியால் வரக்கூடிய கொஞ்சம் முன்னாடி உணரலாம் சில சமயம் அதை கணிப்பும் தவறாக போயிருக்கு மாதிரி ஒவ்வொரு பூதமும் சரியான முறையில் இயங்கி போனிருப்பாங்க அது சரீரம் நிற்குது இல்லையா அது சரீரத்துக்கு இந்த பஞ்சபூதங்கள்லாம் துணை செய்வது போல ஆதாரமாக இருப்பது போல நம்ம அறிவுக்கு ஆதாரமாக எது இருக்குது பெருமானுடைய திருவள்ளுவர் தான் அவர் அந்த கலாதி தத்துவங்களால மலமறைப்பை போக்கி நமக்கு உணர்த்தலைன்னா நமக்கு எந்த உணர்வும் இல்லை நாம் ஒரு பொருள் இருக்கிறோம் செல்ஃப் கான்சியஸ்னஸ் அமிர்தம் சொல்றாங்க அந்த தன் உணர்வு இருப்பதற்கும் சிவபெருமான் நம்ம அறிவை விளக்கியது தான் காரணம் வெளியே உள்ள பொருள்களை அறிவதற்கு மட்டும் சுவாமி உதவணும்னு இல்லை நாம ஒரு பொருள் இருக்கிறோம் தன் உணர்வு கூட சுவாமி நமக்கு ஊட்டி தான் வந்து ஏன்னா ஆணவ அந்த உணர்வையும் நமக்கு இல்லாம செய்யும் அனுபவத்தை பார்க்கலாம் உறக்கம் பேருறக்கம் இந்த நிலைகளுக்கு தான் நம்ம போயிட்டு போயிட்டு தான் வரோம் தினந்தோறும் இல்லையா இப்ப சொல்லல ராத்திரி தூக்கமா போது ராத்திரி நம்ம தூக்கம் போது அந்த உறக்கம் பேருலகத்துக்கு தான் போயிட்டு போயிட்டு தான் வரும் அந்த உறக்கம் அது பேருலக்கத்தின் போது நாம ஒரு பொருள் இருக்கிறோம் நாம நல்லா தூக்கி கொண்டு இருக்கிறோம் என்ற உறக்கம் நமக்கு இருக்குமா இருக்காது விழித்து எழுந்தபின் தான் நல்லா தூங்குறோம்னு நம்ம வரோம் தூங்கி கொண்டிருக்கும் போது உணர்வை ஏன்னா நாம ஒரு பொருள் இருக்கிறவங்க கண் கூட இல்லை ஏன்னா அந்த தன்னுணர்வு கூட ஒன்றாதபடிக்கு ஆணவ மலம் நம்ம அறிவை வைத்து விட்டது இப்படிதான் இதெல்லாம் இதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு தான் இதை விட வலுவாக அனாதி கேவலத்தில் நம்மை மறைக்கிறது ஏன்னா நமக்கு உறக்கத்தில கூட ஐம்பொறிகள் அந்த கரணங்களை தான் நம்ம வச்சிருக்கோம் உறக்கத்துல ஆனா கலை வித்தியாக நம்ம கூட தான் இருக்கின்றன இல்லையா அதனாலதான் லேசா ஒரு உணர்வு வந்து உடனே எழுதிச்சிருக்கோம் ஏதாவது ஒரு இடைவெளி வந்தா உடனே எந்திரிச்சிடும் கலை வித்தியாகமும் நம்ம கூட தான் இல்லை அனாதி அந்த கலை வித்தியாகமும் இல்லாம முழுவதும் அறியாமையில் இருக்கும் ஆணவமர மறைப்பை ஒரு சிறிதளவு கூட நம்முடைய அறிவாற்றலை கொண்டு நாம் போக்கிக் கொள்ள முடியாது அதுக்குதான் கண்ணும் கதிரவனும் உண்மையா சொல்லப்படுறேன் கண்ணு கண்ணுடைய ஒளியினாலே ஏன்னா கண்ணு ஒளியுடைய பொருள் தானே ஐம்பொழிகளிலே ஒளிப்பண்பு கண்ணுக்கு உண்டு கண்ணுக்கென்று ஒளி உண்டு கண்ணுக்கு ஒளி இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு அவர்களெல்லாம் மாபாடியதெல்லாம் மறுக்கப்படுகின்றார்கள் கண்ணுக்கு ஒளி உண்டு ஒளின்னா அதை இருட போக்கினாதான விசேஷம் அப்ப கண்ணொழி சூரியனுடைய அளவுக்கு ரொம்ப போக வேண்டாம் அந்த கண்ணொழி கொஞ்சமாவது இருள போகட்டுமே என்றால் முடியாது அந்த ஆற்றல் கிடையாது அது போலத்தான் ஆன்மா அறிவினாலே தன் அறிவை தடை செய்கின்ற ஆன்மா அறிவினாலே என்ன செய்ய முடியாது தன் அறிவை தடை செய்கின்ற மனம் அழைப்பை ஒரு சிறிதும் போக்கிக் கொள்ள முடியாது நம் அறிவை தடை செய்கின்ற மனம் அழைப்பை நம் அறிவை கொண்டு என்ன செய்ய முடியாது ஒரு சிறிதும் போக்கிக் கொள்ள முடியாது அதுக்கு சிவபெருமான உதவி இருந்தால்தான் முடியும் அதான் நின்று அதற்கான் கண்ணுக்கு காட்டுமா போலே உனது அறிவில் நன்னி அறிவிக்கிடுவோம் நாம் நன்னின்னா பொருந்தி உனது அறிவில் பொருந்தி நாம் தான் அறிவிக்கிடுவோம் சிவபெருமானுடைய இயல்பை கேட்டார் ஆச்சாரியனே சிவபெருமான உணர்ந்து உம்முடைய பேரியல்பை சொல்லியிருக்க வேண்டும் கேட்டார் இப்ப சொல்கின்றார் ஆன்மாவாகிய உனக்கு கண்ணுக்கு எப்படி கதிரவன் காட்டி உதவுதோ அது மாதிரி ஆன்மாவாகிய உனக்கு அறிய வேண்டியதையெல்லாம் அறிவித்து உதவுகின்றோம் நாம் இதன் மூலம் என்ன தெரிகின்றது என்றால் அறிவிக்கின்ற கதிரவன் வேறு காட்டுகின்ற கதிரவன் வேறு காண்கின்ற கண் வேறு கதிரவனும் கண்ணும் வேறு வேறு பொருள்கள் காட்டுகின்ற கதிரவன் வேறு அதன் உதவியால் காண்கின்ற கண் வேறு அதுபோலத்தான் அறிவிக்கின்ற சிவம் வேறு அந்த சிவத்தின் உதவியால் அறி அறிகின்ற ஆன்மா வேறு ஆன்மாவும் சிவமும் வேறு வேறு பொருள்கள் ஆன்மாவும் சிவமும் வேறு வேறு பொருள்கள் ஏன்னா ஒரு சாரா ஆன்மாவும் அறிவுடைய பொருள் சிவமும் அறிவுடைய பொருள் சொல்றீங்க ஏன் ரெண்டு அறிவுடைய பொருள் சொல்றீங்க தேவையில்லாம அறிவுடைய பொருள் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது ஆன்மா சிவம் ரெண்டு பொருள் இல்லையா ஆன்மாவும் சிவமும் ஒன்றுதான் ஆன்மா சீவான்மா சிவம் பரமான்மா ஆச்சுன்னா பரமான்மா சீவான்மா எல்லாம் ஒன்றுதான் ஐயா ஒரு பொருள் தான் இருக்கின்றது இப்படித்தான் உபரிடங்கள் சொல்கின்றன நீங்க ஏன் சித்து பொருளையே சித்தறிவு கொண்ட ஆன்மான்னு ஒன்று இருக்குது பேரறிவு கொண்ட சிவம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க அப்பதான் அதுக்கு தான் இந்த எடுத்துக்காட்டை தருகின்றார் ஐயா கண்ணும் ஒளிவுடைய பொருள் தான் கதிரவனும் ஒளிவுடைய பொருள் தான் ஆனாலும் கதிரவன் கதிரவன் ஒளி காட்டும் ஒளி கதிரவன் ஒளி காட்டும் ஒளி கண்ணொளி காணும் அது காட்டினால் மட்டுமே காண முடியும் வேற வழியே கிடையாது அது நம்ம காட்டினால்தான் கண்ணு காண முடியும் சில கதிரவன் காட்டி காணும் சில கண்டு காணாதே தானாவே சொல்ல முடியாது கதிரவன் ஒளி காட்டும் ஒளி கண் ஒளி அது காட்டினால் மட்டுமே கதிரவனும் ஒளியுடைய பொருளாகவும் கண்ணும் ஒளியுடைய பொருளாகவும் இருந்தாலும் அவற்றின் ஒளிகளுக்கிடையே வேற்றுமை உள்ளதல்லவா காட்டும் ஒளி காணும் ஒளி அதுபோல ஆன்மாவும் அறிவுடைய பொருளாக இருந்தாலும் சிவமும் அறிவுடைய பொருளாக இருந்தாலும் ஆன்ம அறிவுக்கும் சிவ அறிவுக்கும் இடையில் வேறுபாடு உள்ளது ஆன்ம அறிவு ஆணவ மலத்தாலே தடுக்கப்பட்ட அறிவு கண் வந்து இருள் போல் மாட்டிக்கொண்டு காண முடியாத நிலைமையை அடைவது போலதான் ஆன்மா அனாதியிலேயே இந்த இருளை விட கூடிய ஆணவ இருள்னு சொல்லக்கூடிய அந்த மூட மடத்திலே மாட்டிக்கொண்டு ஏன் மாட்டியது என்றால் ஆன்மாவுடைய பக்குவ குறைவு தான் அதுக்கு காரணம் இல்லையா ஆன்மா படிப்படியா பக்குவம் பெறுவது தானே எத்தனை வருஷம் தேவைப்படுது இப்ப நாம பெரியவர்களா இருப்பதனால நம்ம ஊர்ல இருந்து திருவண்ணூருக்கு எப்படி வரணும் விசாரிச்சு நாம வந்துட்டோம் இது இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்னால் பெற்றோர் அழைச்சிட்டு வரணும் பெற்றோர் கையை பிடிச்சிட்டே தான் வரணும் எங்கேயாவது விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டாலே ஜெயலலிதா ஆதாரம் இப்ப நாமே வருகின்றோம் நம்ம அறிவு படிப்படியாக வளர்ச்சியா இருக்கான் ஒரு பிறவியிலேயே இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற பின்னாடி இருக்கிற நிலைமை வேற ஒரு பிறவிக்குள்ளேயே அறிவு வளர்ச்சியோ வேறுபாடு இருக்குது அப்போ ஒரு பிறவி கூட இன்னும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனாதி கேவல நிலையில நம்ம அறிவு எவ்வளவு மந்தமா இருந்துருவோம் அந்த அறிவினுடைய அந்த மந்தமான நிலைதான் ஆணவ மன மறைப்புக்குள் அகப்பட்டு கிடப்பதற்கு காரணம் சிவத்தின் அறிவை ஒருபோதும் ஆணவமலம் மறைத்ததில்லையே ஏன்னா சிவத்தின் அறிவுக்கு அந்த மந்த நிலை என்பது ஒருபோதும் கிடையாது அது எப்போதும் மேலான அறிவு ஆன்ம அறிவினுடைய அந்த அபக்குவ நிலை பக்குவமற்ற அபக்குவ நிலைதான் அது மனமறைப்புக்கு உட்படுவதற்கு காரணம் அந்த அபக்குவ நிலை மாறி நல்ல பக்குவத்தை பெறுவதற்காகத்தான் அந்த பிறவியை சுவாமி கொண்டிருக்கிறார் படிப்படியாக அந்த பக்குவ நிலையை நோக்கி உலக விஷயங்களை எப்படி அறிஞ்சு அந்த உலக கடமைகளை எப்படி நல்லா செய்வது அதுக்குரிய பக்குவம் அப்புறம் நாம யாரு இந்த உலகிற்கு ஏன் வந்தோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய பக்குவம் அப்போ பல்வேறு சமய தத்துவங்களை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதுல சைவம் தான் தெளிவானதுன்னு உள்ளபடி உணரக்கூடிய பக்குவம் தெரிந்ததை கடைபிடிக்கணும்னு அந்த வழிபாட்டு நெறிக்கு வரக்கூடிய பக்குவம் இப்படி பக்குவத்தில் பல படிநிலைகள் பல படிநிலைகள் அந்த படிநிலைகள் வழியாக கடந்து கடந்து ஆன்மா அந்த சிவத்தோடு சேரக்கூடிய முழுமையான பக்குவத்தை பெறும்போது அந்த நிலையில ஆணவ மனத்தால் என்ன செய்ய முடியாது முன்பு மறைந்தது போல அந்த ஆன்மாவின் அறிவை ஆணவ மலம் மறைக்க முடியாது இல்லையா அப்பர் பெருமான் திருப்புகலூரிலே உளவார பணி செய்கின்றார் உளவார படை பட்ட இடங்களில் எல்லாம் பொன்னும் நவமணிகளும் வந்து கொட்டுகின்றன யாரும் என்ன கேட்க போறாங்க எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா யாரும் என்ன சொல்ல போறாங்க அந்த பொண்ணும் நவமணிகளும் காணாது என்று சொல்லி தேவலோக அரம்பையர்கள்லாம் வருகின்றார்கள் வந்து நடனமாடுகின்றார்கள் தேவலோகத்துக்கே வந்துவிடும்படி அழைக்கின்றார்கள் ஆனால் பெருமான் என்ன படுகின்றார் பொய்மாய பெருங்கடலில் புலம்பாடுகின்ற புண்ணியங்கால் தீவினைகால் திருவே நீங்கள் என்று சொல்லி தொடர்கிறார் இங்கெல்லாம் பொய்யான மாயையான பெருங்கடல் அந்த பெருங்கடலிலே எழக்கூடிய ஆரவாரங்கள் கடல்ல அலை ஓசை பண்ற மாதிரி பொய்மாய பெருங்கடல் வரக்கூடிய வெற்று ஆரவாரங்கள் என்று சொல்லி நான் திருவாரூர் பெருமானுக்கு அடியவன் அங்கிருந்து திருவாரூர் நிற்கின்றார் பெருமானுக்கு நினைக்க வைக்கின்றார் உளவாறு பணி செய்வது திருப்புகோளம் இல்லை ஆனால் அதை குறிப்பிட்டது திருவாரூர் பெருமாள் இந்த வடிவத்தை தாங்கள் அவசியம் பார்க்க வேண்டும் பெரிய புராணத்திலும் அந்த பதிகம் பாடிய செய்தி வரலாறு பெரிய புராணத்திலும் பதிவாகி உள்ளது அந்த முத்தி அடையக்கூடிய தருணத்துல அப்பர் பெருமான் முத்தி அடையக்கூடிய ஏற்கனவே சீவன் முத்தனாகிவிட்டால் பரமுத்தி அடையக்கூடிய தருணத்தில் நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரேன்னு பாடிட்டார் இப்ப திருவடி சூட்டிட்டா அதுக்கப்புறம் எப்படி மலமறைப்பு ஒரு ஒரு ஆன்மாவுக்கு இருக்க முடியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஏதோ விளையாட்டா விளையாடுற மாதிரி திருவடி தீக்கை பண்ணிட்டார் திரு சித்தவட மடத்துல இல்லையா நமக்கு பக்கத்துல தான் இருக்கு ஆமா சித்தவட திருமடத்துல ஆமா பண்ருட்டி திருவதிகை ஆனா விளையாட்டா சுட்டுனாலும் திருவடி தீக்கு பண்ணது பண்ணதுதான் அதனுடைய விளைவு முத்தி மாச நீக்கம் முத்தி முத்தி கிடைச்சது கிடைச்சது தான் மணிவாசக பெருமானுக்கு குருநாதரா வந்து அவர் உணரும்படியாக செய்தார் ஆனால் சுந்தரமும் சுவாமிகளுக்கு ஏதோ வயதான முதிய ரொம்ப முதியவராக வந்து இங்க திருநெல்வேலூர்லயே முதிய அந்த தான் வந்தார் இதே திருவள்ளூர் வந்தால் முதல்ல அவருக்கு தெரிஞ்சுக்கும் இங்க முதிய அந்த வேறொரு எத்தனை வடிவம் போட்டாலும் பாருங்க கோலமும் நம்மை ஆட்கொண்டவர்களை கோதாட்டும் சீரமும் வெவ்வேறு கோலங்கள் கொண்டு வெவ்வேறு விதமாக இந்த திருவண்ணூர்ல தடுத்து ஆட்கொண்டார் அங்க சித்தவன மடத்துல திருவடி ஜிக்கை செய்து விட்டார் திருவடி ஜிக்கை செய்தால் அப்புறம் அந்த அம்மாவுக்கு பெருவி கிடையாது என்னை பல்லோரும் மிதித்தவை நீ யார் அப்படின்னா திசையறியா வகை செய்தது என் மூப்பு தான் பதில் எந்த திசையில காலை நீட்டலாம் எந்த திசையில நீட்ட கூடாதுன்னு எனக்கு தெரியல காரணம் என்னுடைய மூப்பு அதனால் ஏற்பட்ட தளர்ச்சி என்பது போல அந்த பதில் இருக்கும் ஆனால் உட்பொருள் என்ன சிவத்தொழில்மணி ஐயா அவர்கள் நமக்கு சொல்லிட்டார் உட்பொருள் சொல்லிட்டார் எவ்வளவு நன்றியோடு இருக்கணும் நாம் அந்த ஐயா திசையறியா வகை செய்து திசை என்றால் எட்டு திசையும் போட்டிருந்ததுன்னா என்ன அர்த்தம் எட்டு திசையில் உள்ள மக்கள் போட்டிருந்தாங்க அர்த்தம் திசை என்பது ஆகு பெயராக எல்லா திசையில உள்ள மக்களை குறிப்போம் திசை அறியா வகை செய்தது எத்திசை மாந்தர்களும் இல்லையா அறிந்து கொள்ள முடியாத பெருநிலையில் நாம இருக்கின்றோம் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியா எந்த உலகத்தாரும் யாவரும் அறிவறியாய் எந்த உலகத்தாரும் அறிய முடியாத நிலையில் இருப்பதற்கு காரணம் என்னுடைய மூப்பு மூப்பு என்பது தலைமை உயர்வு மூத்த திருப்பதிகம் பின்னோர்க்கெல்லாம் மூப்பாய் மூப்பு என்பது தலைமை உயர் வர்க்கத்தில் ஒருவனா இருந்தா பல உயிர்களை என்னை அறிவிப்போம் நாம் பசுவர்க்க பசுவர்க்கமாக உயிர் வர்க்கத்தில் இல்லாமல் பதியாக இருப்பதனால் எந்த திசையில் உள்ளவர்கள் என்னை அறியாமல் இருக்கிறார்கள் அதே போல நீயும் அறியாமல் யாரிடம் கேட்கிறாய் அர்த்தம் சீக்கிரம் தெரியாமல் விளக்கம் ஆனா சாதாரண பொருள் அவங்களுக்கு வந்து பொருந்தி வருது திசை அறியாம காண நீட்டிட்டு ஐயா அதுக்கு காரணம் ஏன் மூப்பொண்ணு திசை அறியா வகை செய்து மூப்பு காரணம் ஆனா உட்பொருள் அப்படி இருக்க பாருங்க திசை அறியா வகை செய்தது என் மூப்பு காரணம் அறிந்திலையோ என்ன உடனே அப்பதான் சுவாமி உணர்த்துறாரு அவர் உணர்த்தாதான் உணர முடியும் பிரம்மானை அறியாத சாதியார் உடலேன்னு பதிகம் பாடுறார் அந்த பதிகத்தில் பெருமான் தமக்கு செய்த திருவடி தீட்சை மூலம் ஏன்னா திருவடி தீட்சை செய்துதான் அதை பதிகம் பண்றாங்கிறது வரலாற்றில் நமக்கு தெளிவா தெரியுது அதனால அது கூட தான் நம்ம பொருத்தம் அந்த பதிகத்தின் ஒரு பாடலில் நமக்கு முத்தி அழித்து விட்டான் என்று தெளிவாக வெளிப்படையாக குறிப்பிடுகின்றார் திருமாசகத்தில் எப்படி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்னு வெளிப்படையா இருக்குதோ அதை மாதிரி பெய்தாய வினைக்கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு வேறு ஆக்கம் பெய்தானை இப்படியாக சொல்லிவிட்டார் ஆகவே திருவடி தீட்சை என்று பண்ணிவிட்டால் அந்த ஆன்மாவுக்கு முத்திதான் இணையார் திருவடி என் தலைமையில் வைத்ததுவே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் துணையான சுற்றங்கள்னா மாமா சித்தப்பா பெரியப்பா சித்தி பெரியம்மா அத்தை அந்த சுற்றங்கள் ஆன்மாவை சூழ்ந்து இருக்கின்ற இந்த தத்துவங்கள் கணு கரண புவன போகங்களாக ஆன்மாவை சூழ்ந்து கொண்டு அந்த ஆன்மாவின் சொரூபத்தை மறைக்கின்ற தத்துவங்கள் அவைதான் சொல்றாங்கள் திருவடிக்கு பண்ண உடனே தத்துவ சார்பெல்லாம் நீங்கிட்டு சிவமாக இருக்கேன் என்று குறிப்பிடுகின்ற மனிதர்கள் ஆகவே இந்த ஆன்மாவுக்கு திருவடி தீட்சை செய்து பரமரிப்பை முற்றிலுமாக போக்கி முற்றிடுவார் அது அந்த சத்திரிபாகம் வந்தபோது அதை செய்வார் மரபரிபாகம் சத்திரிபாகம்னா அந்த ஆன்மாவுக்கு வந்து அப்போ செய்வார் அதுவரை என்ன செய்வார் அந்த மலபரிபாகத்தை நோக்கி நம்ம முன்னேறுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறார் நம்ம வினைகளை அறிந்து அந்த வினைப்படங்களை கொடுத்து நம்ம பக்குவப்படுத்தி அந்த மலபரிபாக நிலையை நோக்கி நம்முடைய உயர்த்துகின்றார் எந்த நிலையிலும் சிவமே நமக்கு உணர்த்துவார் அவர் உணர்த்தி தான் நம்ம உணர முடியும் நாம உணர முடியாது எப்படி கண்ணும் ஒளியுடைய பொருள் கதிரவனும் ஒளியுடைய பொருள் என்றாலும் இரண்டு ஒளிகளுக்கு இடையே வேற்றுமை உள்ளதோ அதுபோல ஆன்மாவும் அறிவுடைய பொருள் சிவமும் அறிவுடைய பொருள் என்பதனால் ஆன்மாவே சிவம் ரெண்டும் ஒன்றுதான் என்று சொல்லிவிட முடியாது சிவத்தின் அறிவு அது ஆன்மாவுக்கு உணர்த்தும் அறிவு ஆன்மா அறிவு அந்த சிவ அறிவு உணர்த்தினால் மட்டுமே உணரக்கூடிய அறிவு ஏனென்றால் ஆன்மாவால் தன்னை மறைத்துள்ள ஆணவ வளத்தை தன் முயற்சியால் தன் முயற்சியை கொண்டு ஒரு சிறிதும் போக்கிக் கொள்ள முடியாது ஏனென்றால் மலமறைப்பில் இருக்கும் ஆன்மாவுக்கு நாம் ஒரு பொருள் இருக்கின்றோம் நம்மை ஆணவ மலம் மறைத்துள்ளது என்பதே தெரியாது அப்ப அது என்னதான் செய்ய முடியும் அந்த ஆன்மாவால பெருமான் தான் அந்த மலமறைப்பை போக்கி நம்மையும் ஒரு பொருளாக வைத்திருக்கின்றார் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே நின்று கண்ணிற்கு தாக்கமாக போல உனது அறிவில் நன்னி பொருந்தி அறிவித்திடுவோம் நாம் இதன் மூலம் அறிவிக்கின்ற சிவமும் அது அறிவிப்பதனால் அறிகின்ற ஆன்மாவும் பொருளால் வேறானவை என்பது சொல்லப்படுகிறது பொருளால் ஒரு ஒரு சாரால் ஆன்மாவும் சிவமும் ஒரே பொருள் இருக்கிறார்கள் அதை மறுத்து அப்ப அது அறிவிக்கும் பொருள் சிவம் இந்த ஆன்மா அறியும் பொருள் கதிரவன் போல இது கண்ணு போல வேறு வேறு பொருள்கள் என்பது இதனால் உணர்த்தப்பட்டது இதைத்தான் பொருள் தன்மையால் வேறா என்று சொல்வார் சித்தாந்த மொழி படிக்கிறீங்க இல்லையா அத்திரித சம்பந்தம் சிவத்துக்கும் உயிருக்கும் இல்லையா அத்திரித சம்பந்தம் சிவம் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறது படிக்கிறீங்க இல்லையா அந்த வேறாய் ஒன்றாய் வேறாய் உடனாயில உள்ள வேறா என்பது இந்த சம்பந்தம் தான் கண்ணம் கதிரவன் போல வேறாய் அடுத்த பாடல்ல ஒன்றாய் இருப்பதை சொல்வார் அன்றையும் தேவன் இப்போ ஒரு ஓமை சொன்னேன் கண்ணுக்கு கதிரவன் காட்டுவது மாதிரி ஒரு ஓமை சொன்னேன் மேலும் ஒரு ஓமை சொல்கிறேன் கேட்பாயாக அன்றையும் தேவன் ஆன்மாவால் ஆய்ந்து அறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா பாட்டை படிச்சிருக்கான் இவை என்ன என்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோ உன் அறிவியல் மேவாமல் மேலும் நான் சிவத்தை பற்றிய விளக்கம் வரக்கூடிய தரக்கூடிய